ஞானத்தை அடைந்த ஞானிகள் இந்த ஞானம் கொடுக்கும் பலனை அனுபவிக்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை டிசைன் பண்ணாங்க அது எப்படி அது வந்து படத்தை வச்சுக்கிட்டு வடிவங்களை டிசைன் பண்றோம் பொருள்களின் வடிவங்கள் அறிவை வச்சுக்கிட்டு அறிவை டிசைன் பண்றோம் பார்க்கும் கண்ணோட்டம் என்ன வாழும் முறை என்னங்கிறத டிசைன் பண்ணாங்க அப்படி வந்ததுதான் தீபாவளி பொங்கல் நவராத்திரி வருஷப்பிறப்பு கொண்டாடு கோவில் குளம் போகலாம் தீர்த்த யாத்திரைகள் போகலாம் தினசரி வழிபாடு பண்ணலாம் கல்யாணம் காதணி விழா பூக்கணி விழா நாமக்கரணம் பேர் வைக்கிறது திருவிழா குழந்தைக்கு முதல் முறையாக சாப்பாடு கொடுக்கறது குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறது வீட்டை விட்டு இப்போ வெளில போகிறதுனா முதல் தடவை கோயிலுக்கு அழிச்சிட்டு போவாங்க ஏன்னா கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது ஸோ இப்படி ஒன்று ஒன்றா அப்புறம் இறந்த பிறகு அந்த அப்புறம் வளைகாப்பு எல்லா பண்டிகைகள் எல்லா திருவிழாக்கள் எல்லா விரத்தங்கள் எல்லா அனுஷ்டானங்கள் கோலம் தாலிக்கயிறு குங்குமம் பசுமாடு சாணம் எல்லாம் என்ன இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி என்ஜாய் பண்றது ஏன் இதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணலன்னா அஞ்ஞானம் வந்து எடுத்துட்டு போயிடும் ஞானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணலன்னா என்னவோ அஞ்ஞானம் வந்து அடிச்சுட்டு போயிடும் ஆளு அப்ப இந்த ஞான பலனை அனுபவிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் டிசைன் பண்றாங்க அந்த ஞானம் கொடுக்கும் பலனை என்ஜாய் பண்றாங்க ஆக்சுவலா வழிபாடே அப்படிதான் வழிபாடு சமயத்துல யாரும் பிள்ளையார பார்த்து சாமி கும்பிடுறது இல்லை முருகனை பார்த்து கும்பிடுறது இல்லை ஞானிகள் ஞானிகள் தான் வழிபாட்டை கொண்டு வந்தாங்க இவன் நினைச்சுக்கிறான் ஏ என்னமோ சாமியார் முருகர் படத்தை வச்சுட்டு கும்பிட்டு இருக்காரு ஏதோ சாமியார் சரஸ்வதி வச்சுட்டு கும்பிட்டு இருக்காரு அப்படி சாமியார் சரஸ்வதி படத்தை வச்சுட்டு கூப்பிட்டுருக்கேன் ஏதோ ஏமாளி சும்மா ஏதோ எல்லாம் உரைக்க வழி தெரியாமல் சரஸ்வதி அப்படின்னு சாமி எழுதிட்டுருக்கேன் இப்போ நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் உண்மை என்னன்னா அவர் சரஸ்வதியை பார்க்கும் பொழுதே பார்க்கிறார் ஏ அறிவே நீயே சரஸ்வதியாக இருக்கிறாய் நீ நினைத்தால் இந்த அறிபவனுக்கு இன்னும் அறிவை கொடுக்கும் உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சரஸ்வதி படத்தை பார்க்கும்போது படத்தை அவர் பார்க்கறது இல்லை இந்த தனக்குள் பிரதி விஷ்டித்தம் ஹிரதயத்தில் இருக்கும் இந்த வெறும் அறிவு நினைச்சா எதை வேணாலும் கொடுக்க முடியும் ஏன்னா அதுதான் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப எனக்கு இன்னும் நல்ல அறிவை கொடுக்க முடியும் லக்ஷ்மி படத்தை பார்க்கும்போது அவர் லக்ஷ்மி படத்தை பார்க்கல அந்த அந்த படம் சொல்லும் விளக்கம் லக்ஷ்மியாக இருப்பது யார் இந்த பிரம்ம எனக்குள் இருக்கும் பிரம்ம அப்ப இந்த பிரம்ம நினைத்தால் லக்ஷ்மி கொடுக்க வேண்டிய வளங்களை என் வாழ்க்கையில் கொடுக்க முடியும் ஏ பிரம்ம ஏ ஈஸ்வரா என் வாழ்க்கையில் மகாலட்சுமி இருக்குது அப்படி என்ன அப்படிலாம் இதெல்லாம் பார்க்கும்பொழுதெல்லாம் அவர் இந்த ஞானத்திடம் கோரிக்கை வைக்கிறார் அதனால இதெல்லாம் இப்படிதான் பார்க்கணும் அதனால தான் நம்ம மூணாவது முகாமில் சொல்லியிருக்கோம் இறை வழிபாடு அர்ச்சகர் பண்ணும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நானே பண்றது போல பார்க்கணும் நானே பண்றது போல பார்க்கணும்னாலும் நானே சிலைக்கு பண்ற மாதிரி இல்லை அந்த சிலையாக இருப்பதும் இந்த அறிவு தான் பாலாக இருப்பதும் அறிவு தான் அபிஷேகம் பண்றவராக இருப்பதும் அறிவு தான் அதை கொண்டாடுறோம் அந்த அறிவுக்கு தான் அபிஷேகம் பண்ணி பார்க்குறோம் அலங்காரம் பண்ணி பார்க்குறோம் அப்போ அறிவுக்கு அபிஷேகம் பண்ணி பார்க்க முடியாது பூமாலை போட்டு பார்க்க முடியாது அதை அந்த கல்லுக்கு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா அந்த கல்லாக இருப்பது அறிவு அப்படிதான் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் தெரியாம கண்ணிருந்தும் குருடராய் வெளியில இருக்கான் அவனுக்கு இதை எப்படி பார்க்கறது அவனுக்கு இதெல்லாம் என்னன்னே புரியாது நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் என்னன்னு புரியாது ஆனால் மெல்ல மெல்ல சொல்லிக்கிறது பிறகு ஆனா பிறகு தருவோம் குழந்தையா இருக்கும்போது புரியாதுங்கிறதுனால ஏய் இந்த படத்துக்கு போகும் ஓகே இதெல்லாம் உங்களுக்கான டிப்ஸ் நம்ம சப்ஜெக்ட் திரும்ப வரலாம் அப்போது இந்த ஞானி தான் அடைந்த ஞானத்தை என்ஜாய் பண்ண அதற்கு ஏற்ப வாழ்க்கை கலாச்சாரத்தை பண்பாட்டை டிசைன் பண்ணார் அதுதான் நீங்கள் சொல்கிற எல்லாம் பண்பாடுங்கிற பேரில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது ஆகட்டும் கருமதி ஆகட்டும் கோலம் போடுறதாகட்டும் ஏர் ஓட்ட போனால் பொன்னேர் போட்டுருந்தா வீடு கட்ட போனால் அதுக்கு என்ன சொன்னால் பூமி பூஜை தான் எல்லாம் எல்லாமாக இருப்பது இறைவன் எங்க பார்த்தாலும் அவனை வழிபடுந்தான் எவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க கவிதை இந்த பண்பாடே கவிதை செய்யும் போதே சந்தோஷம் எல்லாம் கொண்டாடுறது வாழ்க்கையை வாழ்க்கையை கொண்டாடுதான் அதுதான் இந்த பண்பாடு இப்போ ஒரு பெனிஃபிட் என்ன இந்த ஞானி தன் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு திட்டமிட்டதுதான் இந்த பண்பாடு ஆச்சா இந்த கலாச்சாரம் ரெண்டாவது இது இன்னொரு வேலையையும் செய்யும் என்ன வேலை தெரியுமா இந்த வீட்டில் இவருக்கு பிறந்தவன் பிறந்த கூடது இந்த பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அவன் சுலபமாக இந்த ஞானத்தை அடைய முடியும் இவர் அடைந்த ஞான பலனை அனுபவிக்க இந்த பண்பாட்டை கட்டமைத்தார் புதுசா வர்ற குழந்தை இந்த பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் இந்த பண்பாட்டின் வழியாக பயணம் செய்தால் அவன் என்ன பண்றான் சுலபமாக இந்த ஞானத்தை கேட்ச் பண்றான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியுது ஆனா இதெல்லாம் என்னன்னே தெரியாம வாழ்ந்த ஒரு அப்துல் காதரை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தா இதெல்லாம் என்னன்னே புரியாது இந்தியாவில் இருக்கிற அப்துல் காதருக்கு இதெல்லாம் என்ன தெரியும் ஒன்னும் சொன்னா புரிஞ்சுப்பான் சவுதி அரேபியாவில் பிறந்த அப்துல் காதரை வச்சு பேசுனா ஏ இவர் என்ன ஒரு துபாய் இருக்காரு உடனே கேட்ச் பண்ண முடியாது ஏதோ அப்போ இந்த வழியாக வாழ்றது சுலபமாக்கும் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வகுப்பு உங்களுக்கு பலன் கொடுத்துருக்குன்னா வகுப்பாவது பலன் கொடுத்துன்னு நினச்சிக்காதீங்க நான் ஏதோ நாலு காலத்தில் கொடுத்தேன் மூணு வருஷத்துக்கு கொடுத்தேன் நீங்கள் இவ்வளோ வருஷமாக வெறும் தெரிஞ்சோ கூட போட்ட போனோம் வச்ச வீட்டுக்கு செஞ்ச நமஸ்காரம் அது கொடுத்த புண்ணிய பக்குவம் அதுதான் இந்த பலனை கொடுக்குது நான் சும்மா ஒரு சாவி சாவி கதவை திறந்துட்டுட்டான் அதாவது சாவி கதவை திறந்துதான் பூட்டு செஞ்சவன் உட்காந்துக்கிட்டு விடிய விடிய வேலை செய்யாது அதெல்லாம் சும்மாவா பூட்டு செஞ்சவன் விடிய விடிய உட்காந்துட்டு பூட்டு செஞ்சு வச்சா சாவியை செஞ்சு வச்சா நான் சும்மா சாவி எடுத்து திறந்தேன் அது எந்த திறமையா இதுக்கு பின்னால் அந்த பூட்டை சாவியை வடிவமைச்சாங்களே நான் சும்மா கா சாவியை எடுத்து யூஸ் பண்ணேன் தான் இந்த வகுப்பு பலனை கொடுத்துருந்தா நான் வந்து வகுப்பு நான் ஒன்றும் பலனை கொடுத்தேன் இந்த வகுப்புக்கு பின்னால உங்களுக்கு பூட்டி சா உங்கள்கிட்ட பூட்டை கொடுத்து எந்த சாவியை கொடுத்து ஏய் வச்சு திறன்னு சொன்னேன் நான் சும்மா திறந்தவன் அவ்வளோதான் மற்றபடி என்னோட உதவியான சாஸ்திரம் அப்படி இந்த ஞானிகள் கொடுத்தது இந்த பண்பாடு ரெண்டு என்ன ரெண்டு பலனை கொடுத்தது ஒன்று அந்த ஞானிகளை சந்தோஷமா வாழ்ந்துச்சு வச்சது ரெண்டாவது அவங்க வீட்டில் பிறந்த அடுத்த சந்ததிகளையும் இந்த ஞானத்தை அடைய உதவி செய்யும் அது அப்படிதான் வடிவமைச்சு தான் இது இது வந்து வடிவமைச்சது தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் அப்படி வடிவமைக்கப்பட்டது தான் பண்பாடு இந்த ரெண்டு வேலை செய்ய அப்படி வடிவமைக்கப்பட்டது தான் குடும்பம் குடும்பம்ங்கிறது அதில் உண்டு இந்த ரெண்டு வேலையும் செய்யறதுக்கு அப்படி அமைக்கப்பட்டதான் அது தனி குட்டித்தனமாக இருந்தாலும் சரி கூட்டு குட்டித்தனமாக இருந்தாலும் சரி தனி குடும்பம் கூட்டு குடும்பம் ரெண்டுமே இந்த பலனுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா அதே பலனுக்காக வந்தது இந்த உறவுகள் அம்மா அப்பா மா மாத்தா பிதா குரு தெய்வம் சொன்னாலும் சரி குழந்தையும் தெய்வமும் அப்படின்னு சொன்னாலும் சரி அப்புறம் சித்தப்பா பெரியப்பா குழந்தனார் பெரிய அப்புறம் ஒரு படியார் இருப்படியார் தபால் துபால் நொட்டு நுஸ்கு எல்லா உறவுகளும் எதுக்காக இதுக்காக தான் இந்த ஞான பலனை அனுபவிக்க ஞானத்தை அடைய உதவி செய்ய அதுக்காக தான் இந்த உறவுகள் இந்த உறவுகள்லாம் சும்மா வரல விஷயங்கள் சொல்லி கொடுத்து தான் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் உறவுகளெல்லாம் புறம்போக்க நினைச்சு கூட எந்த கழுதையாவது சொல்லிச்சா இவர் என் சித்தப்பான்னு சொல்லிச்சா சொல்லணும் எந்த குதிரையாவது சொல்லிச்சா இவர் என் மாமனார்னு சொல்லிச்சா சொல்லலை எந்த குரங்காவது சொல்லிச்சா இவர் தெரியுமா இதான் என் மருமகள்னு சொல்லிச்சா இல்லை ஆனால் மனுஷ குரங்கு மட்டும் சொல்கிறான் அப்போ மனுஷனுக்கு மட்டும் இது எப்படி தெரியும் மனுஷனுக்கு மட்டும் இவர் என் மருமகள் இவர் என் மாமனார்னு எப்படி தெரியும் ஓ ஆமா ஆமாம் சரி சரி நான் சாதனை பண்ணிட்டேன் பாருங்கிறான் அப்படி ரிஷிகள் சொன்னாங்க ஏ இவரு உனக்கு மாமா ஏ சார் இதெல்லாம் சொன்னீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம் இவங்களோட எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார் என்றால் ரெண்டு காரியத்து ஒண்ணு அவங்க இப்படி எல்லாம் உறவுகளை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களும் ஞானிகளா இருந்தாங்க இவங்களும் ஞானி அப்ப என்ன ஞானிகளும் ஞானிகளும் என்ஜாய் பண்ணாங்க ஏ நீ எனக்கு சித்தப்பா நீ எனக்கு மச்சான்னு சொல்லிக்கிட்டு வித விதமான உறவுகள்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க அதே போல தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏ இவர் உனக்கு மாமா இவர் உனக்கு மச்சான் ஏன் இவன் ஞானம் அடையிறதுக்கு இவங்க எல்லாம் கை தூக்கி விடுறவங்க கவலைப்படாத நீ எதுவும் தனி நினைச்சுக்காத இவங்க எல்லாம் இருக்காங்க உன்னை தூக்கி விட்டுருவாங்க ஆனா இப்படிதான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு இந்த பண்பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் தீபாவளி பொங்கல் வேணு சார் எடுத்துக்கோ கல்யாணம் காதலி விழா வேணும் சார் எடுத்துக்கிட்டான் புதுமடை புகு விழா பொன்னேர் கூட்டுறது கணபதி பூஜை வேணு சார் எடுத்துக்கிறான் எல்லா கயிறு வேணும் வெட்டி வேணும் குங்குமம் வேணும் பூநூல் வேணும் கோலம் வேணும் எல்லாம் வேணும் தாத்தா மாமா பெரியப்பா சித்தப்பா வேணும் கொழுந்தனார் குழந்தையார் வேணும் எல்லாம் வேணும் வீட்டு பண்டிகைகள் திருவிழாக்கள் வேண்டும் கோவில் திருவிழா வேண்டும் எல்லாம் வேணும் இதையெல்லாம் கொடுத்த வேத ஞானம் அறிவு அது ஒன்று மட்டும் வேண்டாம் சார் அது ஒன்று மட்டும் வேண்டாம் சார் ஏன் வேண்டாம் எனக்கு அறிவு தான் பிடிக்காது சார் இதெல்லாம் கொடுத்தது வேதம் கட்டடம் வந்ததே இந்த ஒட்டுமொத்த கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எதுன்னா வேத அறிவு ஒட்டுமொத்த கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எது வேத அறிவு நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்ட அஸ்திவாரத்தை விட்டுக்கிட்ட கட்டிடத்தை புடிச்சுக்கிட்ட கரெக்டா இப்ப என்ன சொல்ற அஸ்திவாரம் இல்லாம கட்டடத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்டடம் வேணும் வேணுங்கிற இப்ப என்ன பண்ணுது இந்த செவரு சொல்லுது சார் இந்த செவரோட ரெண்டு மாசமா பெரிய ப்ராப்ளம் சார் என்னாச்சு அது விடற விடற நான் தனியாக போகிற தனியாக போகிறேங்குது சார் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன் சார் அப்புறம் என்ன ப்ராப்ளம் உனக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னாச்சு இந்த வீட்டு தூண் மூணு மாசமா ஸ்ட்ரைக் பண்ணுது சார் என்னாச்சு நான் தனியா போறேன் தனியா போறேங்குது சார் அப்புறம் என்ன பண்ண நான் ஒரு ஸ்க்ரூ போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன் சார் அப்புறம் என்ன ப்ராப்ளம் சார் இந்த ஜன்னல் ஒரு ஆறு மாசமா பிரச்சனை பண்ணுது சார் என்ன நான் பறக்கிறேன் பறக்குதுங்கிறது சார் இங்க இருக்கு பிடிக்கல பிடிக்கலங்குது சார் அப்புறம் என்ன பண்ண ஒரு நூல் போட்டு கட்டி வச்சிருக்கேன் சார் அப்புறம் என்ன ப்ராப்ளம் சார் என் வீட்டு சமையல் கட்டு அப்படியே அந்த செட்டப் பறக்கிறங்குது சார் இருக்க மாட்டேங்குது சார் என்னாச்சு என்ன பண்ற அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு போல்ட் போட்டு பிடிச்சி வச்சிருக்கேன் சார் அப்புறம் இந்த கூரை பறக்கிற பறக்கிறது சார் அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு பெரிய கயிறு போட்டு நாலு பக்கமும் கட்டி வச்சிருக்கேன் சார் அப்புறம் இப்படிதான் சார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் என் வீட்டை சரி உங்க வீட்டுக்கு அஸ்திவாரம் இருக்கா இல்லையா அது மட்டும் இல்லை சார் அஸ்திவாரம் போட்டாதான் இதெல்லாம் நிலையா இருக்கு என்னைக்கு இருந்தாலும் நீ என்னதான் கயிறு போட்டு கட்டலாம் எடுத்தாலும் வேற வழியே இல்லை ஆமா பேஸ்மெண்ட்டை வைக்காம கட்டடத்தை கட்டிவிட்டாங்க ப்ராப்ளம் அப்போ வீட்டில் குடும்பத்தில் பல பிரச்சனை நம்ம சொல்கிறோம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் அஸ்திவாரம் இல்லை இந்த வேத ஞானம் இல்லை நீ திரும்ப குடும்பத்தில் வேத ஞானத்தை போட்டுப்பார் கட்டிடம் நிற்கிறத பார் வேத ஞானம் இல்லாமல் நீ எவ்வளோ பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டலாம் நின்று கட்ட கட்ட பிரச்சனை தான் அஸ்திவாரம் இல்லாமல் கட்டடம் மேலே போக போக போக பெருமை இல்லை அதெல்லாம் தொல்லை அதனால தான் நம்மால் என்ன பண்றான் இவரோட பெரிய தொல்லு சார் சரி அவரு கூட ஏற்க இருக்கார் என்ன சார் பண்றது என் மாமா ஆச்சா புரியுதா என்ன சார் பண்றது என் மாமா சொல்றல்ல அதுதான் இதுதான் ஏ உங்க மாமாவுக்கு இது என்னன்னு தெரியல இது உனக்கு இது என்னன்னு தெரியல அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ப்ராப்ளம் என்ன சார் பண்றது என் மாமா நான் வச்சுக்கிட்டு அழறேன் விட்டுட்டு போ அது எப்படி சார் விடுறது என்ன இருந்தாலும் என் மாமா ஆச்சா அறியாது இந்த பயிற்சி சொல்லி அதனால் வேத ஞானம்ங்கிறது வேத ஞானத்தின் அடிப்படையில் தான் நீ பயன்படுத்துகிற குடும்பம் கலாச்சாரம் பண்பாடு வந்தது அப்புறம் நீ அது சுகத்தை கொடுக்கல தொல்லையை கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம் நீ அதுக்கு இருக்க வேண்டிய ஞானத்தை வச்சுக்கல வச்சிக்காம வச்சுக்கும் போது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அதனால திரும்ப இந்த ஞானத்தை போட்டீங்கன்னா திரும்ப இது பலனை கொடுக்கும் விட்டது தப்பு கிடையாது திரும்ப பிடிச்சுக்கிறோம் இது ஒரு பாயிண்ட் ஆச்சா அடுத்தது என்னன்னா இந்த அதிகத்தம் அனதிகத்தம் எடுத்துட்டு இப்ப வேற ஒன்று கொண்டு வரும் அது எப்படி கொண்டு வரும் அப்படின்னா அப்புறம் சத்தியம் புரியாது பிரியம் புரியாதுலாம் அதே தான் அதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து சத்தியம் புரியாது அதுதான் பேசுவோம் அதுக்கு அடுத்தது தான் சொல்ல போறது வேதத்தினுடைய விஷயம் பிரத்யேக விஞ்ஞானம் அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு புரியலையே இதுவும் புரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் புரிய வைக்கிறது ஈஸி அதனால் இந்த மெத்தட் இருக்குது அப்படின்னா என்ன சார் எனக்கு புரியலையே விஞ்ஞானங்கள் இரண்டு வகைப்படும் அப்படின்னா அறிவியல் இரண்டு வகைப்படும் ஒன்றுக்கு பெயர் புற அறிவு இயல் இன்னொன்றுக்கு பெயர் அக அறிவு இயல் அப்படி புற அறிவியல்னா என்ன புறத்தில் உள்ள விஷயங்களை பற்றிய உண்மைகளை உனக்கு புரிய வைக்கக்கூடிய கட்டமைப்பு அதுக்கு பேர் என்ன புற அறிவியல் புற அறிவியல் அதே போல இன்னொரு அறிவியல் இருக்கு அதுக்கு பேரு அக அறிவியல் அக அறிவியல் என்ன உன்னை பற்றிய உண்மையை உனக்கு காட்டும் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அதுக்கு பெயர் அக அறிவியல் இந்த ரெண்டு அறிவும் வேணும் புற அறிவியல்ங்கிறதுக்கு தான் சமஸ்கிருத வார்த்தை என்ன பராகு விஞ்ஞானம் அப்படின்னு அக அறிவியல்ங்கிறதுக்கு பேர் பிரத்யக் வித்தியானம் அப்படின்னு பேர் பராக் வித்தியானம் பிரத்யக் வித்தியானம் இந்த பராக்குங்கிற வார்த்தை ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எங்க இந்த பாருங்க சார் பராக் பார்த்துக்கிட்டே போற பாருங்க வெளிநோக்கி பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் பராக் பாரு பராக் பார்க்குறான் அப்படின்னா வெளிநோக்கி பார்த்தல் அப்ப நீ என்ன பண்ற அறிபவன் எப்ப பார்த்தாலும் வெளிநோக்கியே பார்க்கிற உலகத்தை ஆனா உன்னை நோக்கி பார்க்கறது இல்லை அப்போ வெளியில் உள்ள உண்மைகளை காட்டக்கூடிய விஞ்ஞானம் பராது விஞ்ஞானம் புற அறிவியல் இதை தான் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க பள்ளிக்கூடம் கல்லூரியில் படிக்கிறீங்க அதெல்லாம் புற அறிவியல் உனக்கு புறமாக வெளியில் உள்ள உண்மைகளை காட்டும் கட்டமைப்பு உனக்கு வெளியில் இருக்கு சூரியன் சந்திரன் அணு எல்லாம் உனக்கு வெளியில் இருக்கு கெமிக்கல் எல்லாம் அதை பற்றிய உண்மையை காட்டுவது புற அறிவியல் இதான் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் அதே போல இன்னொரு அறிவியல் இருக்கு அது என்ன அறிவியல் இதையெல்லாம் அறியும் நீ தன்னை பற்றிய உண்மையை பேசும் அறிவியல் அது அக அறிவியல் வேதம் பேசுவது இந்த அக அறிவியல் தான் இது ஒரு அறிவியல் அது ஒரு அறிவியல் இது ஒரு விஞ்ஞானம் அது ஒரு விஞ்ஞானம் அப்படின்னா இப்ப நம்ம இந்த வகுப்புல பேச போறது அக அறிவியலை தவிர புற அறிவியல் கிடையாது ஏன் பேசுறதுல ஏற்கனவே அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல கிடைக்குது கல்கண்டு புத்தகத்தை ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினா கிடைக்குது அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் தான் வெளியில கிடைக்காத ஒரு உண்மை இருக்கு அது உனக்கு தேவையான உண்மை உனக்கு பயனை தரக்கூடிய உண்மை அதை பேசுறது வேண்டும் அதைத்தான் நம்ம பேச போறோம் ஆச்சா ரெண்டு அறிவியல் இருக்குன்னு சொல்லியாச்சு இப்ப அடுத்த பட்சி கேள்வி என்ன இருந்துட்டு போகுது சார் அதை ஏன் சார் எங்கிட்ட சொல்லிட்டு எவனையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே அதையே என்ன உட்கார வச்சு சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஒரு வாரம் பேச போகிற உண்மையெல்லாம் அக அறிவியல் அதை வந்து நீ படித்த புற அறிவியலை வச்சுக்கிட்டு லைட் அடித்து பார்த்தீங்கன்னா புரியாது புற அறிவியல்ங்கிற லைட்டை வச்சுக்கிட்டு அடித்து பார்த்தீங்கன்னா புரியாது இது அக அறிவியல் விஷயத்த அக அறிவியல் உண்மை மூலமாக தான் பார்க்கணும் அப்போ தான் புரியும் அப்படின்னா என்ன சார் அந்த அதே பாயிண்ட் இந்த மெத்தடில் சொல்கிறோம் அந்த இதே தான் ஏற்கனவே சொன்னது தான் அங்கே ஆனால் வார்த்தை தான் வேறு அங்கே என்ன வார்த்தை போட்டோம் அது வந்து அனதிகத்தம்னு போட்டோம் அந்த வார்த்தை கொஞ்சம் புரியாத வார்த்தை புதுசு இதாக இங்கே இங்கே பராங்குன்னா தெரிஞ்ச வார்த்தை பிரத்யேக ஒன்று மட்டும்தான் புதுசு இருந்தாலும் பிரித்து புரிஞ்சுக்கிறதா கொஞ்சம் ஈஸிக்கிறதா இந்த மெத்தடை வச்சுப்போம் அது ஏன்னு இன்னொரு காரணம் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறோம் ஸோ அப்படி அப்போ அதெல்லாம் பழைய விளக்கம் அப்போ அதையே சார் வச்சுட்டு பார்த்தா புரியாதுன்னா அந்த இந்த அடிப்படையில் பார்த்தா அந்த இதெல்லாம் தேவையில்லை பிரத்யட்சம் அனுமானம்லாம் இங்கே தேவையில்லை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிரத்யட்சம் அனுமானம்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் விளக்கு ரொம்ப தூரமாக போய் சுற்றி வச்சு வர அது தேவையில்லை அந்த மூணு வார்த்தை தேவையில்லை அது இல்லாமல் எப்படி விளக்குறதுங்கிறத பார்த்துக்கிட்டு சோ ஸோ இது வந்து இது வந்து என்னன்னா அக அறிவியலை வேதம் பேசுகிறது புற அறிவியலை பள்ளிக்கூடத்த அறிவியல் பேசுகிறது அப்போ இதை ஏன் சொல்றோம்னா இங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை அந்த விஷயத்தின் மூலமாக நீ புரிந்து கொள்ள முடியாது இதே விஷயத்தின் மூலமாக நீ புரிந்து கொள்ள முடியும் அதுதான் உண்மை சார் அப்படின்னா நீங்கள் என்னை ஏமாற்ற போகிறீங்க அனைவரும் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டு இதோட நிறுத்தியிருக்கலாம் நம்ம ஊருக்கு நீங்கள் எடுக்க போகிற ஊருக்கு இப்போ நான் சொல்ல போகிறது தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்லி வச்சுறேன் என்னைக்கா தேவையில்லை யாராவது சந்தேகம் கேட்டால் சொல்லுங்க இப்போ சொல்ல போகிற விஷயம் தேவையில்லாத இயங்கிறது சார் அது ஏன் சார் அப்படின்னா நீங்கள் என்னை ஏமாத்துறதுக்காக பேச போறீங்க போல ஒரு விஷயம் உண்மைன்னா நான் படித்த அறிவியலை வச்சு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் அப்புறம் நீங்க சொல்றீங்க நான் படிச்ச அறிவியலை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டா இது புரியாதுன்னு சொல்றீங்க அது எப்படி சார் நியாயம் அப்படின்னா இந்த விஷயம் வேற அந்த விஷயம் வேற அது எப்படி சார் வேற வேறங்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்றது உண்மை இல்லைன்னா ஏ அது உண்மை ஆனால் அந்த புற அறிவியலால் விளக்க முடியாது சார் உண்மைன்னு சொன்னா நம்ம சயின்டிஸ்ட் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க சொல்றது உண்மைன்னா நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க சார் ஆனால் நம்ம சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியாது அது எப்படி சார் அப்படின்னா நீங்கள் எதுவும் உண்மை இல்லாததை பேச போறீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்காக தயாராக எதுவும் சொல்றீங்க ஏ அப்படி கிடையாது நம்ம சுப்பிரமணி கதை தெரிஞ்சதுன்னா உனக்கு இந்த பிரச்சனைக்கு போயிட்டு கிடைக்கும் சுப்பிரமணி கதையா அது என்னது நம்ம சுப்பிரமணியோட தாத்தாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இது அநேகமா ஏற்கனவே ரெக்கார்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட தூக்கிட்டு வந்தாரு டாக்டர் எப்படியா என் தாத்தாவை காப்பாற்றிட்டுங்க டாக்டர் என் தாத்தா தான் எனக்கு எப்படியா டாக்டர் உடனே செக் தாத்தா இருக்குல்ல ஸோ அதை சொல்ல வேண்டாம் ஸோ அப்படின்னா தாத்தா அப்புறம் என்ன வண்டியில போயிட்டு இருக்கும் போது உட்காந்துக்கிட்டாரு டேய் கொண்டு டாக்டர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு தூக்கிட்டு போகும்போது எழுதிச்சு உட்காந்துட்டாரு கொண்டு போறீங்க டாக்டர் சொன்னாருங்கிறத இவர் படித்தே இருக்க முடியுமா இப்போ இவருக்கு இவர் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு டாக்டருக்கு தெரியல அப்போ அதுதான் பராக் விஞ்ஞானம் அது என்ன செய்யும் பராக் விஞ்ஞானம் என்னன்னா இந்த உடம்ப வேணா கண்டுபிடிக்கும் ஹிருதயம் வேலை செய்தாங்கன்னு கண்டுபிடிக்கும் ஆனா இதெல்லாம் பயன்படுத்துற நீ இருக்கியான்னு கண்டுபிடிக்கிறதில்ல அப்போ உன்னை பற்றி பேசுவது இந்த பிரத்யேக விஞ்ஞானம் நீ பயன்படுத்தும் உடம்பை பற்றி வீட்டை பற்றி பேசுவது பராகு இந்த உதாரணம் வந்து அந்த பிரச்சனைக்கு பதிலாகிடுச்சு அது தேவைன்னு சொல்ல தேவையில்லைன்னு விட்டுலாம் இவ்வளோ நுணுக்கமாக யாருக்கும் சந்தேகம் வராது அதை சொன்னால் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவாகும் கட் பண்ணி இந்த மாதிரிலாம் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வெட்டலாம் தப்பு ஆமா ஆமாம் ஆமாம் ஆமாம் நல்லதுதான் சொல்லிட்டு போயிடலாம் போட்டுட்டு போயிடுறதா நல்லது ஏன்னா இல்லைன்னா வீட்டுக்கு போய் சந்தேகம் வரும் சில நேரம் என்ன பிரச்சனைனா தனியாக சிந்திக்கும் போது கேள்வி வந்திருக்கும் அப்போ இந்த பதில் இல்லைன்னு வச்சுப்போம் அவங்க இது நியாயமாக போயிடும் கிளாஸ் நடத்துறது வேஸ்ட்டாக போயிடும் போட்டு விட்டுறதா நல்லது அதான் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கணும்னா முதல் ஒன்றாவது நாள் மட்டும் கஷ்டமாக தான் இருக்கும் அதை ஒன்றாவது நாளே சொல்லிடுது இங்கே பாருங்க சேர்த்து ரெண்டாவது நாளையும் சேர்த்துக்கணும் இங்கே பாருங்க கோவிச்சுக்காதீங்க வேற வழியே இல்லை சாமி பாடத்தை வச்சுருக்கிறாரு அவரும் சொல்லியிருக்கிறாரு முதல் ரெண்டு நாள் கஷ்டமாக தான் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு நாங்களும் அதை ஈஸியாக கற்றுக்க பார்த்துட்டோம் முடியவே இல்லை இது மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது முதல் ரெண்டு நாள் ஆனால் மூணாவது நாள் நாலாவது நாள்லேருந்து நாங்கள் எழுந்திரிச்சு போகணும்னு சொன்னாலும் நீங்கள் எழுந்திரிச்சு போக மாட்டீங்க தயவு செஞ்சு குளிச்சுக்காங்க முதல் ரெண்டு நாள் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அவங்க அப்படின்னு தான் பிரச்சனை முடியும் தான் பிரச்சனை முடிஞ்சுக்கலாம் அனதிகத்தை தான் நம்ம இப்படி மாத்திட்டோம் அந்த வார்த்தையை தான் இப்படி பிரத்யேக பராஜன்னு போட்டுதான் ஈஸியாக போயிடும் அப்போ இது சொல்றது பிரத்யேக விஜயானம் சொல்றத பராக விஜயானத்தால நிரூபிக்க முடியாது பராக விஜயானம் சொல்றத பிரத்யேக விஜயானத்தினால நிரூபிக்க முடியாது அவ்வளவுதான் இப்படி சொல்லிட்டா போதுமானது அது சொல்லிட்டா புரிஞ்சுது அப்போ வேதம் சொல்ற விஷயத்தையும் சயின்ஸ் நிரூபிக்க முடியாது சயின்ஸ் சொல்ற விஷயத்தையும் வேதம் நிரூபிக்கிற வேலை கிடையாது வேதத்துக்கும் இதோடைய டாபிக் வேற அதோடைய டாபிக் வேற வெளியே போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதை ஏன் இப்படி பிரிச்சிருக்கோம்னா இந்த கிளாஸ் நாலு முகாம் முடித்த பல பேர் கூட இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட என்கிட்ட பேசும்போது இதில் என்னென்னா ஒரு விஷயம் நம்ம பேசுறது சயின்டிஃபிக்காக இல்லையா அப்படின்னு பேச்சு வந்துச்சுன்னா சயின்டிஃபிக் கிடையாது இது உங்களுக்கு அதான் கிளாஸ் விஷயம் கிடையாது சயின்டிஃபிக் கிடையாதுன்னு சொல்லும்போதே நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த பள்ளிக்கூடத்து சயின்ஸால் தான் நிரூபிக்க முடியாதுங்கிறது மட்டும்தான் இதுக்கு அர்த்தம் கரெக்ட் பள்ளிக்கூட காலேஜ் சயின்ஸால நம்ம பேசுறத நிரூபிக்க முடியாதுன்னு மட்டும்தான் அர்த்தம் ஆனா இது உண்மையா இல்லையான்னா உண்மை கரெக்ட் பேசுறது உண்மையா இல்லையான்னா உண்மையை தான் பேசுறோம் அதனால இந்த அடிப்படையில கிட்ட பேசும்போது நம்ம நாலாம் முகம் முடிச்சா ரொம்ப பெரிய அறிவாளி ஒருத்தர் பெரிய கம்ப்யூட்டர் மெக்கானிக் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல பேசும்போது அவர் சொன்னார் ஜி என்ன இருந்தாலும் நீங்க பேசுறது சயின்டிபிக்கா தான் பேசுறீங்க அப்போ இந்த விஷயத்தை கொண்டு போறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ப என்ன உண்மை இது சயின்டிஃபிக்காக இல்லைன்னு பார்த்தா சயின்டிஃபிக்கு இல்லை அந்த கண்ணோட்டப்படி பார்த்தா இது சயின்டிஃபிக்கு தான் இது உண்மைங்கிற அடிப்படையில் பார்த்தா கரெக்ட் நம்ம பேசுறதுல எங்கேயுமே தப்பு நடக்கல பேசுறது உண்மை அந்த உண்மையை எடுத்து சொல்ற முறையிலேயே எங்கேயும் தப்பு நடக்கல அதனால சயின்டிஃபிக் அதனால உண்மையிலேயே இது சயின்டிஃபிக் தான் ஆனா இது அந்த சயின்ஸு கீழே வர்றது கிடையாது அப்ப இதை புரிய வைக்க வேண்டியிருக்கு அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம பழைய விளக்குப்படி பார்த்தா சயின்டிஃபிக் கிடையாது அப்படி சொல்றோம் சயின்டிஃபிக் இல்லைன்னு ஏன் சொல்லணும் நம்ம பேசுறது உண்மைங்கிறதுனால இது சயின்டிஃபிக் தான் இல்லை தான் இருக்கேன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி ஆ ஆ கலாஞ்சலியினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் கலாஞ்சலி அதுக்கு வந்து ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் கலாஞ்சலி இல்லை இல்லை அதுவும் வரும் இங்கே பாருப்பா என்னென்னலாம் வரும்னா administrative secretary RVP general secretary Kalanjali அப்புறம் டான்ஸ் டீச்சர் மூணு பேர் வரும் அதாவது போடணும் administrative secretary of RPC administrative secretary ஆஃப்னு ஒரு வராது கமா தான் வரும் இல்லை எல்லா பொசிஷனையும் கமா போட்டுருக்காங்க ஜெனரல் செக்ரட்டரி கமா கலாஞ்சலி அப்புறம் அப்புறம் டான்ஸ் டீச்சருங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது அங்க குரு ஸ்ரீமதி பிரியதர்ஷினின்னு போட்டுக்கலாமா அங்க அது போட்டா கூட இங்க வந்து டான்ஸ் டீச்சர் போடணும் பரதநாட்டிய ஆச்சாரியான்னு போடலாமா இல்ல பரதநாட்டிய குருன்னு போடலாமா அப்படிலாம் பழக்கத்துல கிடையாது மெட்ரிகுலேஷன்ல போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆ ஓகே நல்லதா இது ஒரு வகையாக இருக்கும் இந்த எழுத்து ஒரு நாளைக்கு சுத்த கையெழுத்து அது என்ன செய்யணும் அவங்களுக்குன்னு ஒரு டப்பாவை போட்டு அப்போ ரெண்டு போட்டு ஒரு டப்பா கொடுத்துட்டா இப்போ நீங்கள் கேட்ட ரெக்கார்டிங் வந்து அந்த டீடைல்ங்கிற சிடியா இல்லை வேறு சிடியா சேலம் ரெக்கார்டிங்க இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டிங்க நீங்கள் குறிப்பிட்டீங்களா கரூர் ரெக்கார்டிங்க எழுதுனீங்க சேலம் ரெக்கார்டிங் தான் அதனால தான் வந்து அனதிக தமிழ் தானே இருக்குது ஒரே 버리고. 응. 그런 거 없어. அப்படி ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை சயின்டிஃபிக் இல்லை சயின்டிஃபிக் இல்லைன்னு பேசுறது இது தேவையில்லாத முயற்சி சயின்டிஃபிக் இல்லைங்கிறதுல என்னென்னா நம்ம சொல்ல வர்றது அந்த சயின்டிஃபிக் இல்லைன்னு தான் சொல்ல வர்றோம் ஆனால் சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க சயின்டிஃபிக் இல்லைன்னு சொன்னால் உண்மை இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க அல்லது கொஞ்சம் தரத்தில் தாழ்ந்ததுன்னு நினைக்கிறாங்க ரெண்டுமே கிடையாது உண்மை இல்லைங்கிற அர்த்தமும் கிடையாது தரத்தில் தாழ்ந்ததும் கிடையாது எந்த அப்போ அப்படின்னா இதுவும் சயின்டிஃபிக் தான் அப்போ இதுவும் சயின்டிஃபிக் தான் ஆனால் இது வந்து அகாரிவியல் அது வந்து புற அறிவியல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அதனால தான் இதை மாற்றணும் இது ஒரு பிரச்சனை இல்லை தலையிலையும் இது சயின்டிஃபிக் இல்லை சயின்டிஃபிக் இல்லை இது சயின்டிஃபிக் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இதுவும் சயின்டிஃபிக் ஆனால் இந்த சயின்டிஃபிக் வேற மெத்தட் சயின்ஸே ரெண்டு இருக்குது அது இந்த சயின்டிஸ்ட்டுக்கே தெரியாது அதான் உண்மை சயின்டிஸ்ட் நினச்சிக்கிறாங்க புற அறிவியல் மட்டும்தான் உலகத்தில் இருக்குன்னு அது தெரியாது அக அறிவியல் இருக்கு ஏன்னா உன் கருவி கண்டுபிடிக்காதது இந்த தாத்தா எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டாரே உங்ககிட்ட எல்லாம் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல உன்னால கண்டுபிடிக்க முடியல அவர் இருக்காரா இல்லையான்னு ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கே இந்த தாத்தா எல்கேஜி ஃபெயிலு பத்து வருஷம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் இருக்கேன்னு ஆனா நீ பல கோடி போட்டு கட்டி வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல் கருவியால கண்டுபிடிக்க முடியலையே அவர் இருக்காரா இல்லையான்னு அப்படின்னா என்ன அர்த்தம் கருவியால சயின்ஸை வச்சுக்கிட்டு ஹிருதயத்தை சரி பண்ண முடியும் கிட்னியை சரி பண்ண முடியும் காதை சரி பண்ண முடியும் மூக்க சரி பண்ண முடியும் உயிரை உட்கார வைக்க முடியுமா முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் உன் கருவியால அதை பிடிக்க முடியலன்னு அர்த்தம் கரெக்ட் அப்போ உன் கையது உன் கருவியால பிடிக்க முடியாத உன் கருவியால அறிய முடியாத ஒரு உண்மை இருக்கா இல்லையா இருக்கு அதை பேசுறது தான் இது இல்ல இல்ல அது ஒரு சயின்ஸ் இது ஒரு சயின்ஸ் இந்த சயின்ஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அறிவியல்னு அர்த்தம் வேற ஒண்ணு கிடையாது சயின்ஸுங்கிற வார்த்தை அது இங்கிலீஷ் வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அறிவுபூர்வமானது அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லை கிடையாது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது கண்டுபிடிச்சிருக்கலாம் அது வேற விஷயம் சயின்ஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அறிவுபூர்வமானது அவ்வளவுதான் அர்த்தம் அறிவுபூர்வமானது அவ்வளவுதான் அதை தவிர அர்த்தம் கிடையாது வீதியில நம்ம கொடுக்குற அர்த்தம் சயின்ஸுங்கிறதுக்கு அறிவுபூர்வமானது அப்ப இது அறிவுபூர்வமானதா இல்லையா நம்ம பேசுறது அப்புறம் என்ன சயின்ஸ் தான் அறிவுபூர்வமானது ரெண்டு இருக்கு வெளிநோக்கிய உள்நோக்கிய அதுல வெளிநோக்கியதை அவங்க பேசுறாங்க உள்நோக்கியதை நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் அதனால இது அறிவியல் தான் சயின்டிபிக் சயின்ஸ்னாலே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் கிடையாது உண்மை அப்படின்னு அர்த்தம் சயின்ஸ்னா உண்மை இருக்கும் உண்மை அறிவுபூர்வமானது அப்படின்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது இங்கிலீஷ் வார்த்தை சும்மா சாதாரணமாக பழக்கத்தில் இருக்குது சயின்ஸ்னால் என்னமோ கண்டுபிடிச்சது பைக்கு காரு கம்ப்யூட்டர் அதெல்லாம் சயின்ஸுன்னு வச்சுக்கிறேன் அப்படி இல்லை சயின்ஸ்னால் அறிவுபூர்வமானது இருக்கும் உண்மை அப்படின்னா அச்சா அது ஒரு சரி பிரத்யக் விஜயானம் பராக் விஜயானம் இப்போ இந்த மெத்தடில் போனீங்கன்னா அந்த வார்த்தைலாம் தேவையில்லை அனுமானம் பிரத்யக்ஷம்னு தேவையில்ல அதனால் நாலாவது கேம்ப் வரும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நாலாவது கேம்ப்ல வச்சு சொல்லி விட்டுலாம் ஃபர்ஸ்ட் கேம்ப்ல வந்த உடனே சொன்னால் அது ஒரு மாதிரி போகும் அது கரெக்டாக ஓகே மீதி எல்லாம் அதே தான் சிருஷ்டிக்கு முன்னால் இருந்த அறிவு இது ஒரு ஒரு பாயிண்ட் சேர்த்துருக்கோம் என்ன இந்த வேதம் என்பது சிருஷ்டிக்கு முன்னால் இருந்த சிருஷ்டியை பற்றிய அறிவுன்னு ஒரு விளக்கம் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன பாயிண்ட் சேர்த்திருக்கோம் அதனால் அப்படின்னு ஆரம்பம் அதனால் வேதம் என்பது வாழ்க்கைக்கான மேனுவல் வழிகாட்டி நூல் அப்படின்னா அப்படின்னா என்ன சார் இப்போ நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம் அவன் ஒரு புஸ்தகம் தரக்கூட அந்த நூலுக்கு பேர் மேனுவல் வழிகாட்டி அதுக்கு என்ன தமிழில் சொல்கிறாங்க கைடு கைடு தராங்க ஒரு புஸ்தகம் தராங்க ஒரு மொபைல் வாங்குகிறோம் அதுக்கு ஒரு புத்தகம் தராங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஸோ ஒன்று ஒன்றும் ஏதாவது முக்கியமான சாதனங்கள் வாங்கினா அதுக்கு ஒரு புத்தகம் தராங்க செல்ஃபோன்னாலே அதுக்கு ஒரு புத்தகம் தரான் அதை எப்படி பயன்படுத்துறது எதெல்லாம் எப்படி கட்டமைச்சு வச்சுருக்கோன்னு அதில் போட்டிருக்காங்க அப்படி பண்ணால் அது நல்லா பயன்படுது ஸோ அதனால் ஒரு சாதனத்தை நன்றாக பயன்படுத்தி அது கொடுக்கும் முழு பலனை அடைய விரும்புபவன் அவன் அந்த சாதனத்தை கொடுத்தவன் கொடுத்த புஸ்தகத்தை பயன்படுத்தினா முழு பலனை அடைய முடியும் அந்த புஸ்தத்தை படிக்கலன்னா பலன் கிடைக்கும் ஆனால் முழு பலன் கிடைக்காது சில நேரம் நெகட்டிவாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா இந்த சோனி எரிக்சன் ஃபோன் இது சோனி எரிக்சன் தானே ஆமாம் நீங்கள் பிஜி ஃபோனெல்லாம் பயன்படுத்திட்டு சோனி எரிக்சன் பயன்படுத்தினீங்கன்னா மாட்டிப்பீங்க அதே மாதிரி இவன் வைக்கிற பட்டன் சிஸ்டமே வேறையாக இருக்கும் பிஜி எதுக்கும் இவனுக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது இதெல்லாம் தலைகீழே இருக்கும் இவன் பண்ணுற டிசைன் அப்படி அது அவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஒரு ஒரு மொபைல்லையும் ஒரு ஒன்று இருக்கும் இது புரியாம நம்ம சுப்பிரமணியம் ஒரு நம்ம சுப்பிரமணிய வாழ்க்கை சம்பவம் புரிஞ்சதுன்னா இப்ப சொல்ற விஷயம் நல்லா புரியும் அது என்ன சார் நம்ம சுப்பிரமணி ஒரு நாள் இந்த விளம்பரம் பிடிச்சு போயிடுச்சு என்ன விளம்பரம் உலகத்திலேயே புது மாடல் வாஷிங் மிஷின் தான் ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிட்டான் அதை லான்ச் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன மார்க்கெட்ல வியாபாரத்துக்கு அனுப்பிட்டான் அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் உலகத்தில் யாரும் இப்படி ஒரு வாஷிங் மிஷினை டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணதில் ஒரு புது மெத்தட் அந்த மெத்தடை பற்றி விளம்பரம் வந்து சுப்பிரமணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆ என்ன ஆனாலும் வாங்கிடுறது அப்படின்ட்டு கடைக்கு பணத்தை அள்ளிட்டு போயிட்டாரு கடைக்கு போய் சுப்பிரமணிய பார்த்ததும் கடைக்காரருக்கு நம்பிக்கை இல்லை என்ன சார் உங்களுக்கு போய் இந்த வாஷிங் மிஷினா ஆமாம் சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் இது ஐம்பதாயிரம் ஆச்சே இந்தாங்க பணம் முதல்ல வாஷிங் மிஷினே இருக்கு ஓகே ஓகே கடைக்காரன் பேக் பண்ண ஆரம்பிச்சேன் இங்கே பாருங்கள் சார் இது வந்து உள்ளே வைக்கிறோம் டப்பாவுக்குள்ளே இது வந்து வாஷிங் மிஷினுடைய மெயின் பாடி ஓகே வைங்க இங்கே பாருங்க சார் இது வாஷிங் மிஷினுக்கு கீழே பொருத்த வேண்டிய வீல் ஆ வைங்க இங்க பாருங்க சார் இது வாஷிங் மிஷினுக்கு மேலே வைக்க வேண்டிய மூடி ஆ வைங்க இங்க பாருங்க சார் இது வாஷிங் மிஷினுக்கு உள்ளே வைக்க வேண்டிய ஒரு சக்கரம் ஆ வைங்க இங்க பாருங்க சார் இது வாஷிங் மிஷினுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்குள்ள ஒயர் ஆ வைங்க இங்கே பாருங்க சார் இது தண்ணி ஊற்றுற டியூப் வைக்கிறேன் இதை இந்த ஓகே வைங்க இங்கே பாருங்கள் சார் இது ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு இந்த சரி செருகினீங்கன்னா தான் ஈஸி அதை வைக்கிறோம் அதை வைங்க இங்கே பாருங்க சார் இது ஒரு புஸ்தகம் இந்த மிஷினை எப்படி பயன்படுத்தணும்னு இதில் போட்டு இதை வைக்கிறேன் சார் கொஞ்சம் நில்லுங்க ஆ என்னாச்சு அந்த புஸ்தகம் ஒன்று மட்டும் வைக்காது என்னப்பா இது இந்த சார் இங்கே பாருங்க சுப்பிரமணி சார் இது வந்து உலகத்திலேயே புது மாடல் வாஷிங் மிஷின் எந்த வாஷிங் மிஷினை பயன்படுத்துகிற முறைக்கும் இதை பயன்படுத்துகிற முறைக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது இங்கே புது மெக்கானிசம் இது வடிவமே வேற அதனால இந்த புஸ்தகத்தை ஒரு தடவை தயவு செஞ்சு படிச்சுட்டு இதை ஆன் பண்ணுங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க இதை படிக்காம ஏதாவது செஞ்சீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மெத்தடு இது கிடையாது தயவு செஞ்சு படிச்சிருங்க இந்த புத்தகம் வேண்டாம்னு சொல்லாது சார் நான் சொல்ற புஸ்தகம் வேண்டாம் சார் இது ரொம்ப காஸ்ட்லி பொருள் சார் தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிச்சிருக்கோம் எல்லாம் எளிமையா இருக்கு கோச்சிக்காதீங்க சார் புஸ்தகத்தை வச்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்களே உங்களுக்கு முதல்ல நான் யாருக்கு தெரியுமா நான் யாருக்கு தெரியுமா சார் நீங்கள் யார் சார் சார் நானே மெக்கானிக் சார் நானே மெக்கானிக் நீங்கள் எனக்கு போய் புத்தகம் தெரியுங்களா போகுது சார் எனக்கு எல்லாம் தெரியும் சார் நானே மெக்கானிக் நீங்கள் எனக்கு போய் புத்தகம் அண்ணாமலைக்கே பாலாங்க நமக்கு போய் புஸ்தகம் தூக்கி போடுங்க சார் உங்க புத்தகம் புஸ்தகத்தை கடைக்காரருக்கு ரொம்ப வருத்தம் போயிடுச்சு அடக்கடவுங்க சார் சார் தெரியாமல் சொல்லிட்டோம் கோச்சிக்காதீங்க நீங்கள் மெக்கானிக்குனாக்க எங்களுக்கே ஏதாவது பிரச்சனைனா உங்கள்கிட்ட கேட்போம் நாங்கள் தெரியாதனமாக புஸ்தகத்தை வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டோம் அதனால தான் சார் புத்தகம் வேண்டாம் எனக்கு ஒன்றும் உங்கள் புத்தகம் வேண்டாம் சரி சரி பரவாயில்ல சார் நீங்கள் மெக்கானிக்னு சொல்லுவீங்க என்ன மெக்கானிக் சார் நான் சைக்கிள் மெக்கானிக் சார் சார் என்னாச்சு நீங்கள் ஒரு சைக்கிள் மெக்கானிக் இருக்கீங்க ஆமாம் சார் நான் சைக்கிள் மெக்கானிக் சார் நீங்கள் சைக்கிள் மெக்கானிக்காக இருந்தேன் ஆனா இந்த வாஷிங் மிஷினை பயன்படுத்தணும்னா கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை படிக்க சார் உங்களுக்கு தெரியுமா எங்க சுத்துப்பட்ட அறுபத்தெட்டு கிராமத்துலயும் நான் தான் சூப்பர் மெக்கானிக் என் பேர் என்ன தெரியுங்களா சார் எங்க ஊர்ல என் பேர் சைக்கிள் படையப்பான் எனக்கு பிடிப்படாததுன்னு சைக்கிள்ல எதுவுமே கிடையாது எல்லா ஊர்லயும் சைக்கிள்ல எந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட தான் கொண்டு வருவாங்க சைக்கிள் சந்தேகம் சந்தேகம்னா என்கிட்ட தான் கேட்பாரு நானே பெரிய பெரிய கொம்பன் சைக்கிள் மெக்கானிக் இருக்கிறேன் நீங்க எனக்கு போய் புஸ்தகம் கொடுக்குறீங்க கடைக்காரர் சொன்னார் அப்பா நீங்க சைக்கிள் விஷயத்துல பெரிய கொம்பன்னு ஒத்துக்கிறாங்க ஆனா வாஷிங் மிஷின்ல நீங்க சீரோ ஞாபகம் வச்சுக்கீங்க நீங்க வாங்கிட்டு போறது சைக்கிள் கிடையாது வாஷிங் மிஷின் அதனால வாஷிங் மிஷினை பயன்படுத்தணும்னா இந்த புத்தகத்தை கொஞ்சம் பயப்படிங்க சார் நீங்க ஒண்ணு எனக்கு விளக்க சொல்ல நான் சொல்றேன் எனக்கு நீங்க புஸ்தகம் வைக்க வேண்டாம் ஓகேப்பா அவர் புஸ்தகம் எல்லாமே பேக் பண்ணி கொடு அவர் கூட என் சட்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்றாரு கடைக்காரரும் புஸ்தகம் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தாரு நம்ம சுப்பிரமணி வீட்டுக்கு மிஷின் கொண்டு வந்தார் வச்சு பிரித்தார் அட்டைப்பெட்டியை பிரித்தார் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கரெக்ஷன் பண்ண பார்த்தாரு எதை எங்கே வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல மூடி எங்கே வைக்கிறது வீல் எங்கே வைக்கிறதுனே புரியல ஏன்னா அந்த மிஷினே உருண்டையாக இருக்குது இந்த உருண்டை மிஷினில் எது அடின்னு தெரியல எது முடின்னு தெரியல எது லெஃப்ட்டு ரைட்டு ஒன்றும் புரியல இவர் எங்கே வைக்கிறது இல்லை குத்து மதிப்பாக இவர் ஓட்ட பார்க்குற இடத்துலலாம் ஸ்க்ரூ போட்டார் குத்து மதிப்பாக வீலை சொல்லிட்டார் குத்து மதிப்பாக மூடி தெரியல இந்த இந்த தண்ணி விடுற குழாயை எங்கே சரிகிறது தெரியல அங்கங்கே ஓட்டையாக இருக்குது சும்மா குத்துமதிப்பாக ஏதோ ஒரு ஓட்டையில் செருகி அதில் தண்ணி ஊற்றினார் அப்புறம் இந்த ஒயரை எங்கே செருகிறதுன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் பிளக்கு பிளக்காக தெரியுது சேவனை குத்து மதிப்பாக ஒரு ஓட்டையில் இந்த ஒயரை விட்டு அப்புறம் பிளக்கில் சுருவினார் தண்ணி ஊற்றிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணார் புஷ் எரிஞ்சு போச்சு போக புஷ்வாடம் தீபாவளி புஷ்வாடம் புகை புகையாக போயிடுது ஏ அவன் சொன்ன புஸ்தகத்தை படிக்காமல் நீ பயன்படுத்த ஒரு ஒரு பொருளை உற்பத்தி அந்த பொருளை கொடுத்து இதை பயன்படுத்தி இது கொடுக்கும் பலனை முழுமையாக அனுபவிக்க இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துருக்கான் நீ அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அதை கையாண்டுட்டா அது கொடுக்க வேண்டிய முழு சௌகரியம் கிடைக்குது இந்த உலகத்தை உனக்கு கொடுத்து இதை ஆண்டு அனுபவித்துக் கொள் என்று கொடுத்த இறைவன் கடவுள் உனக்கு ஒரு புஸ்தத்தை கொடுத்தான் வேதம் அந்த வேதத்தை படிச்சுட்டு நீ இந்த உலகத்தை கையாட்டினா இந்த உலகத்தால் உனக்கு முழுமையான சுகம் கிடைக்கும் உங்க புஸ்தகம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மிஷினை உலகத்தை பயன்படுத்தினால் அப்புறம் புகை புகையா வரும் காதல அதனால் இந்த வேதம்ங்கிறது ஒரு வழிகாட்டி நூல் இது எப்படி இருக்கு இதோட டீ பிரேக் அவங்க பாஷையில புரியுற மாதிரி இருக்கு அப்படி வேதம் என்று விளக்க சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு இந்த இதை சொல்லிட்டு டீ பிரேக் கொடுத்தா எல்லாருக்கும் ஓரளவு அப்பா இது கொஞ்சம் ஈஸி பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு டாபிக் இதை சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்புறம் அடுத்த பார்ட் முடியும் போது தான் நம்ம ஃபேமஸ் கார் பைக் கதை அந்த கார் பைக் கதை ஆரம்பத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் முடியும் போது இன்ட்ரெஸ்டிங்காக முடியும் அதோட அவங்க அதனால ஒன்றாவது நாள் முகாமை எப்படி ஈஸியாக்குறது ஆக்குறதுன்னு பார்த்தோம் இந்த ரெண்டும் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸி ஆயிருக்கு இப்போ கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறது இதெல்லாம் அதே தான் செல்லியே ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்கிறது தான் அப்படி இந்த காரணத்தினால ஒன்றாவது நாள் முகாம் இப்படி வச்சுருக்கோம் ஏன்னா இந்த ஒன்றாவது நாள் கிளாஸ் ரெண்டாவது நாள் கிளாஸ் தான் ஏழு நாளைக்கு தேவையான பிக்சரை கொடுக்குது அப்புறம் இன்னொன்று இது இல்லாமல் இன்னொன்றும் பார்க்கணும் இந்த உண்மையில் தெரியாமலே பல பேர் சாஸ்திரம் படிச்சுட்டு வந்து இருக்காங்க சொசைட்டியோட செட் ஆக முடியாது இதெல்லாம் ஏன் இருக்கு அதனால் இந்த சம்பந்தம் தெளிவாக தெரியணும் பல பேர் தானா புத்தகத்தை படிக்கிறவங்களுக்குலாம் இது தெரியாது படிச்சுட்டு அப்புறம் கிறுக்காக இருக்கிறது அப்புறம் குடும்பத்துக்கு இவனுக்கு செட் ஆகாது இந்த இந்த உண்மை தெரியாமல் சாஸ்திரத்தை படிக்க படிக்க குடும்பத்துலேருந்து பிரிகிறான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க படிக்க குடும்பத்துக்கு இவன் கெப்ப கெம்பு கெம்பு கொடுக்குறான் குடும்பத்துக்கு இவன் உதவியாக இருக்கான் அதனால் இந்த சப்ஜெக்ட் ஒன்றாவது நாளே இருக்கணும் அப்புறம் ரெண்டாவது நாள் எப்படி இருந்தாலும் முதல் ரெண்டு நாள் போர் அடிக்க தான் செய்யும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதை ஒரு தடவை சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சது அதனால் முதல் நாள் முடியும் போது சொல்லிடணும் கோச்சிக்காதீங்க முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் போராக தான் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னொன்று சொல்லிடணும் முதல் நாளே முடியும் போது இங்கே பாருங்கள் ஏழு நாள் பதினாலு மணி நேரம் இது கட்டாயம் பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய வகுப்பு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் பரவாயில்லை நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பதினாலு மணி நேரம் வேஸ்ட்டாக போயிருக்கு எத்தனையோ பதினாலு மணி நேரம் எங்கெங்கேயோ வேஸ்ட்டாக இருக்குது பஸ் ஸ்டாப்பில் நிற்க எவ்வளோ நேரம் போயிருக்கு ரயில்வே ஸ்டேஷன் நிற்க எவ்வளோ நேரம் போயிருக்கு எவன் கொடுக்கோ காத்திருந்து எவ்வளோ நேரம் போயிருக்கு எவ்வளோ எத்தனை சினிமா பார்த்து இந்த படத்துக்கு போய் வந்தனே அப்படின்னு நொந்துகிட்டு இருக்கீங்க எத்தனையோ பதினாலு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒரே ஒரு பதினாலு மணி நேரம் செலவு பண்ணிப்பாங்க அது உங்களுக்கு பிரயோஜனத்தை தான் கேட்பாங்க இந்த ஒரு விஷயம் செலவு இந்த ஓட்டு முடிச்சவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க முடிச்சா ஏழாவது நாள் சொல்லியிருக்கீங்க நல்ல வேலை வந்தது இந்த நம்பிக்கையோட வாங்க ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த நம்பிக்கை வேணும் மூணாவது நாள்ல இருந்து நான் சொன்னால் நீங்க எழுந்துச்சு போக மாட்டீங்க நீங்களே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை அது என்ன பண்ணுறதா இன்னொன்று சொல்கிறேன் இந்த முதல் ரெண்டு மூணு நாள் இவருக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஏழு நாளில் வந்து டைட்டாக முடிக்க முடியும் இல்லைன்னா என்னன்னா இந்த முதல் ரெண்டு நாள் டாபிக் நீங்கள் லூஸ் விட்டீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விளக்கண்ட மாதிரி நீங்கள் வளைஞ்சி வளைஞ்சி குழஞ்சி குழஞ்சி பேசணும் அவன் நீங்கள் வளைஞ்சி வளைஞ்சி குழஞ்சி குழஞ்சி பேசுங்க ஆனாலும் ஒத்துக்க மாட்டான் திரும்ப வளைஞ்சி வளைஞ்சி குழஞ்சி குழஞ்சி பேசணும் திரும்ப ஒத்துக்க மாட்டான் பேசி பிரயோஜனமே கிடையாது இந்த முதல் ரெண்டு நாள் நம்ம கொடுக்குற மருந்து தான் உங்களுக்கு தெரியும் குழந்தைக்கு மருந்து போடுற மாதிரி கையை காலம் முடிச்சு உட்கார வச்சு போகணும் குடிக்கிற வெளியே போ மருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றிடணும் கதற கதற ஊற்றி விட்டு அப்புறம் அப்புறம் தான் ஒரு மூளை தெளிவாகும் ஓ இது எதோ இதை படிக்க வேண்டியதாப்பா அப்படின்னு வருவான் அப்புறம் அப்புறம் அடுத்த விஷயத்த பேசும்போதெல்லாம் சொல்கிறா இதெல்லாம் மூட பழ மூட ஏமாத்து போகிறணுங்கிறதுக்கெல்லாம் பதில் உணவுனாலே சொல்லியாச்சு அவனுக்கு எப்பயாவது சந்தேகம் எட்டி பார்த்தா கூட இங்க போட்டு வச்ச மருந்து வந்து வேலை செஞ்சிடும் ஏய் உட்காரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாரு அப்போ அங்கங்க அங்கங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி இருக்கிறோம் இதுதான் நம்ம கிளாஸ்ல வித்தியாசம் மீதி எல்லா சுவாமிகளும் பேசும்பொழுதெல்லாம் போர் அடிக்கிறது காரணம் என்னன்னா அவங்க அங்கங்க விஷயத்த சொல்லிட்டு அங்கங்க சமாதானம் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அங்க அந்த வேலையெல்லாம் பண்றது இல்லை எங்க கேள்வி வருமோ அதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிருவோம் அப்போ மெத்தடு மெத்தடோட போகும்போது பிரச்சனையே கிடையாது முன்னாடியே போட்டு வச்சுட்டா எங்க எப்ப எவ்வளவு ஆயுள் தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அது மிக்ஸ் பண்ணிக்கிது ஒரு ஒருத்தரையும் ஆயில் போடு ஆயில் போடுன்னு சொல்லுதுடா பெட்ரோல் மட்டும் போட்டு போய்க்கிறீங்களா ஓகேவா போதும் நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் முடிக்கிறேன் ஸோ இப்படி வச்சுட்டு ஒன்றாவது முகம் நல்லா நடக்குது அவ்வளோ அது இருக்கா சாப்பிட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் நாராயணா போதும் நான் ya. Kalau harus dicairkan.